பிரமாதமான யுத்தம் நடந்துட்டு இருக்கிற பொழுது என்ன பண்ணிவிட்டாள் வியூகம் கட்டிவிட்டாள் துரோணர் முதல்ல சகட வியூகம் வண்டி மாதிரி நகத்தடி அப்புறம் உடனே அந்த கம்பு அப்புறம் சக்கடை மேல மூடி இது மாதிரி சட்ட வியூகம் சொல்றது அது மாதிரி சைன்யத்தை நிறுத்தி வச்சுக்கிறது அண்ணண்ட பத்ம வியூகம் அது கண்ணண்ட நான் ஏதோ சின்னதா இந்த கையை காட்டுறேன் மயில் மயில் கிழக்கில் இருக்கும் சகடம்லாம் பெரிய வண்டியாட்டமா இருக்கும் சைன்யங்கள் அப்படி எடுத்து வச்சிருக்கும் ஒருத்தன் உள்ள போக முடியாது உள்ள போறதுன்னா மகாவீரனா இருக்கணும் உள்ள போகணும் பத்ம வியூகத்துக்கு அந்த சூசி யூகம் அவன் ஊசி மாதிரி எப்படி கொண்டு போய் நிறுத்தி அது மாதிரி பண்ணியிருக்காள் அப்படி பண்ணி வச்சிருக்காள் இது மாதிரியான சந்தர்ப்பத்துல அதுக்குள்ள போய் யுத்தம் பண்ணணும் நடுப்புற நிற்கிறார் துரோணாச்சாரியர் பின்னாடி பத்ம யூகத்துக்கு பக்கத்துல நிற்கிறார் சூச்சி யூகம் இருக்கு அங்கே அது எவ்வளவோ மயில் கந்தண்டே இருக்கு இதுக்குள்ள போய் துரோணனோட சண்டை போடணும் வீராளா இருக்கிறவாள் எங்கேயோ ஒரு பக்கத்துல பீமன் அர்ஜுனன் அவள்லாம் சண்டை போட்டு இருக்காள் அப்படி சண்டை போடுற பொழுது தர்மபுத்தர் இந்த பக்கத்துல இருக்கார் அபிமன்யு வைத்துக் கொண்டு அர்ஜுன் இல்ல அபிமன்யு சுவாமியினுடைய மருமகன் பகவானுக்கு பாகினேயன் அர்ஜுனனுக்கு புத்திரன் இங்க பார்த்தா அர்ஜுனுடைய வீரியன் அங்க பார்த்தா பகவத் ரூபம் அவன் சுவாமி போல இருப்பான் அந்த மருமகனுக்கெல்லாம் மாமாவனுடைய அந்த கலைகளை எல்லாம் வரும் அந்த புத்தியில ஒரு சில குடும்பத்துல மாமா குடும்பத்துல சங்கீதம் இருந்தா மருமானுக்கு வந்துவிடும் அந்த குடும்பத்து வித்தை எப்படி மருமானுக்கு வந்துவிடும் அப்படி இறங்குறது உண்டு வந்து அதே மாதிரி பகவத் ரூபம் இந்த அர்ஜுனுடைய அஸ்திர வித்தை எல்லா அபிமன்யோடத்துல இருக்கு என்ன பண்ணிவிட்டா நம்ம புத்திரம் அந்த அபிமன்யுவே நீதான் அப்பா இந்த யூகத்தை பேதிச்சுட்டு உள்ள போகலாம்னு சொல்லிட்டார் இதுக்கு தலையில நிற்கிறான் இவன் ஜெயத்ரசன் ஜெயத்ரசன்கிறவன் துரியோசன் போய் தங்கையா அப்படியா அவன் கதை கீழே ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மறந்து விட்டுதோ என்னமோ பாரதம் எப்போவாவது கேட்கிற கதையாகினால ரொம்ப பேருக்கு மறந்து போயிருக்கும் ஜெயத்ரசன் திரௌபதியை சுற்றி போட்டான் ஒரு நாளைக்கு அப்போ பாண்டவாள் காட்டில் இருக்கிற போது அவன் தேரில் போய் இங்கேருந்து போய் பீமன் போய் விரட்டி தேரை அப்படியே பிடிச்சி விழுத்து விட்டான் விழுத்ததே திரௌபதியை கீழே விட்டு அவனை தலையை அங்குடி முயற்சி சரைச்சு అవన గురి చరిత్రలు ఉంది కట్టి సభకి కొన్ని ఉంది సంసత్ పత్తు పేరు కూడిన మీటింగ్ ఆరిందా అంగమంది ధర్మపుత్రుడికి దాసం చూడడం పెరిగ మీటింగ్ వెళ్ళడం అంగీ ముందు చూడడం తమ స్పీకర్ల ముందు చూడడం ఉరుమ పుషపుషాన్ని పంచాత్రం చెప్పమంటామని పడబడాలి ఎరంజి కట్టడం భీమని పడిపోయి అరేనా ఆహంగర అడిక్కి సర్వోదండజితో లోగా అడిక్కి ఆరిపడవడానికి తిరిగా బయలు అడిచా కూడా తిరిగి నేను ఉన్నాయి எப்படியா அடி ஓடிட்டம் இன்னும் கேஸ் வந்து பின்னாடி பாத்துக்கிறதுக்கிட்ட இன்னைக்கு அடிக்கிற அடிக்க எதையா சொல்லுவோம்னு நினைச்சுக்குவான் பாட்டியமான புருஷ கிமோன புரியாக்குன்னா விசாகதப்பார் அவன் அடி அடிபடுறவன் எதைத்தான் சொல்ல மாட்டான் எதை வேணுமானாலும் சொல்லணும் தாட்டியமான புருஷா கிமியோன புரியாதுன்னா அவன் எதையும் உப்புத்து பண்ணவன் இல்லாத குத்தத்தை கூட உப்புத்துனா அடி கொடுக்காம அப்படி என்ன பண்ணினா அபிமன்யுவ நீ உள்ள போய் வியூகத்துக்குள்ள நீதான் போகணும் பேதனம் பண்ணிண்டு இந்த வியூகத்தை கலைச்சு பண்ணும் பெரிய சத்திரியனா இருந்தா வியூகத்தை அப்படி நெரிச்சு தெளிவு பதம் பண்ணினா எல்லாம் போடுறது நம்ம சர்க்கரையில மிட்டாய் பண்ணி வச்சாக்கா நல்லவனா இருக்கவன் சாப்பிட்டானா அப்படியே ஒரு கூட முட்டாய் சாப்பிடுவான் ஆகினால நல்ல தீரனா இருக்கணும் அந்த வியூகத்தை கலைச்சு போடுவான் கலச்சு துரோண கடத்துல போய் சண்டை போடணும் அதுக்கு தலையில நிற்கிறான் அந்த ஜெயத்ரகன் ஏன்னா ஜெயத்ரகன் மிந்தி அவன் அப்படி அவமானம் பண்ணினான் அதுக்காக பரமேஸ்வரனை போய் தபசு பண்ணி பாண்டவாளை நான் கொல்லணும்னு கேட்டா துஷ்டனுடைய ஆம்படையான் துரியோசனுடைய தங்கையனுடைய ஆம்படையான் ஜெயந்திரன் பரமேஸ்வரன் சொன்னார் பாண்டவாளை நீ ஒண்ணும் பண்ண முடியாது பகவானுடைய அனுகிரகம் இருக்கு அவள் பிரம்மண்யா வேத வித்துக்களை தெய்வமா நிச்சயம் போய் பூஜை பண்றவாள் அவளுக்கு ஆபத்து வரவே வராது நீ கொல்லவே முடியாது சொன்னாள் எனக்கு ஏதாவது நீங்க ஒரு வழி பண்ணம்னா ஒண்ணு ஒன்னா சொல்றேன் அர்ஜுனத்தை விட்டு பாக்கி பாண்டவாள் நாலு பேர் நீ ஒரு நாளைக்கு யுத்த களத்துல தாங்கி போடுவேன் தடுத்து விடுவேன் அவளை அந்த போக விட்டாம பண்ணி விடுவேன் அந்த சக்தி மட்டும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாள் அந்த அவனுக்கு கிடைச்ச வரல் அன்னைக்கு பலிச்சு போச்சு அபிமன்யு உள்ள போட்டார் உள்ள போனவனே எல்லாருமா சேர்ந்து அங்க வளர்ச்சி விட்டாள் கர்ணன் அஸ்வத்தாமா துரோணர் துஷாசனன் துஷாசனுடைய புள்ள சகுனி எல்லாரும் ஒரு ஆறு பேர்களா வளைச்சு விட்டார் உள்ள போய் வெட்டி போனவனே அங்க வளைச்சுண்டு ஒரே அடியாக பிரமாதமான யுத்தம் நடக்குது சமூகத்திற்கு தெரிஞ்சு போச்சு குழந்தைங்க ஆண்டும் தான் உடனே அலறினார் பீமன் ஓடி வந்தான் ஜெயத்ரசன் பீமனை தடுத்து விட்டான் உள்ள போகாம தடுத்து விட்டான் நகுலன் தடுத்து விட்டான் சாதேவனை தடுத்து விட்டான் பாரத யுத்தத்தில் ரொம்ப அநியாயமான யுத்தம் இது அதமமான யுத்தம் ஒரு குழந்தைவன் அவன் அப்பதான் பால்யம் போய் எவ்வளவு வந்துகிட்டு இருக்கான் அதுல அபாரமான வீரியமான் அவனுடைய வீரியம் அபிமன்யனுடைய வீரியம் அவன் பார்த்தா குழந்தைன்னு சொல்ல முடியாது அவன் சரீரம் பெரிய சரீரமா இருக்கும் மகேஷ் எல்லாம் பார்த்தா என்ன பெரிய நெஞ்சலாயிட்டு கண்டுபிட்டி நினைச்சிருக்கோம் முட்டாள் அப்படிப்பட்ட பெரிய மேதாவி அபாரமான யுத்தத்துல வீரியமான உள்ள போக விட்டாங்க ஜெயகிரசன் தடுத்து விட்டாங்க உள்ள போயிருந்தா குழந்தைகளவா பாதுகாத்திருப்பாள் அபிமன்யு அங்க போய் என்ன பண்ணினார் என்ன ஒரு அங்க போய் கண்ணை கசிக்கினானா மார்க்கெட்டுக்கு ரூபா பணத்தை எடுத்து கொண்டு போய் கீழே போட்டு பையன் கொடுத்துட்டா வந்து அப்படி இல்லை அங்க போய் அழகா யுத்தம் பண்றான் அபிமன்யு சகர்ணம் கர்ணினா கர்ணே சகர்ணன் கர்ணனோட சண்டையானு எல்லாரும் சண்டை போடுற போது எல்லாருக்கும் அப்படி கொடுக்குறான் சகர்ணம் கர்ணினா கர்ணே புனர்வியாதபால்குனி என்ன பண்ணினான் கர்ணனுக்கும் அபிமன்யுக்கும் யுத்தமாம் அப்ப அபிமன்யு என்ன பண்ணினாள் கர்ணின்னு சொல்லி ஒரு ஆயுதம் அதனால கர்ணனுடைய காதல் அடிச்சானாம் கர்ணனுக்கு கோபம் வரும்படியா பண்ணினானா அது அபிமன்யும் காதல் அடிச்சு விட்டு ஐம்பது மானங்கள் எடுத்து படபட படபடபடன்னு கர்ணம் மேல போட்டானா அவிஜதி பஞ்சாசதாதிச்சைவனம் அவிஜத் கோபயன் பரமகோபம் கர்ணனுக்கு வரும்படியாக அபிமன்யு ஐம்பது மானங்களை புரேடியா சந்திரனையாக கொட்டினானாம் கண்ணன் மேலே அபிமன்யு போட்ட ஐம்பது பானங்களையும் ஐம்பது பானங்கள்னால கர்ணன் அடிச்சானா கர்ணன் ஆறாவது ஆயிரக்கணக்கான பானம் போட்டா ஒரு பானத்தினால அதை கீழே அடித்து தள்ளுவது வழக்கம் அபிமன்யு குழந்தை போட்டத்தை ஐம்பதையும் ஐம்பதால தான் அடிக்க முடியுதுதான் तावद्भिरथतम् கொட்டிகின்றாலும் ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களையும் மாடங்களையும் ரெண்டு பேருடைய சரீரத்திலிருந்து மலையறிவு கொட்டுவதுமோ கொட்டுதான் രുചിരോക്ഷിതോ സമുക്ഷിതോ ഒരേ രക്തമാം അമ്പുകളാം കർണനുടെ ഉടമ്പിലും അഭിമന്യുടെ ഉടമ്പിലും കിംസുഖം നൂറു മരം പലാശമരം உடம்புல ஒரே அடியா ரத்தம் கொட்டுதான் ரெண்டு பேர்கள் மேல இருந்தோம் அப்ப பார்த்தா என்னமா இருக்குன்றாள் புரஷ மரம்னு ஒரு மரம் அது பலாச மரம் என்று சொல்வது புரஷன் என்றும் சொல்வது இலை மூன்று மூன்றாக இருக்கும் அது பூத்துதையான இலையே இருக்காது ஒரே சகஜவீதம் தளபதியும் தான் ஒரே பூவா இருக்கும் பத்து இருபது மூட்டை ஒரு சின்ன செடியிலே பறிக்கலாம் அது மாதிரி இருக்கும் பூ அது மாதிரி ரெண்டு பேர்களும் புரஷ மரம் பூத்தது போல் இருந்தாளாம் ரத்தத்தினால் ஒரு மூணு இலையா இருக்கும் மூணு இலையா ஏன் இருக்குன்னா காயத்ரி மூணு பாதமா காயத்ரிய அர்த்தத்தை தேவதைகள் அசுவாளுக்கு தெரியாம ஒரு மீட்டிங் நடத்தி பூலோகத்துல வந்து அதை பத்தி பேசினாளாம் அது பேசின இடத்துல நல்ல வெயில் அதுக்காக நிழலுக்கு பலாசமரத்தடியில் உட்கார்ந்து பேசினாள் அப்படி தெரிகிற போது இந்த மரம் கேட்டு இருந்துட்டான் காய்ச்சி லட்சத்தை அதுல இருந்து ஒத்த ஒத்த இலையா இருந்த அந்த பலாச மரம் மூணு மூணு இலையா விட ஆரம்பிச்சுதான் பலாசானி தேவாவை பிரம்மன் அவதந்த பர்ண உபாசிரணோத்து கேட்டு இருந்தார் பலாச விருட்சம் பிரம்ம விசாரம் விசாரம் பண்ணினாலாம் தேவதைகள் அதை கேட்டுத்தான் பலாச மரம் காக்கிற பொழுது அதுலேருந்து மூணு மூணு நிலையா உண்டாயிட்டார் தஸ்மாத் த்ரீனு த்ரீனு பர்ணச பலாசான் திரிபதா காயத்ரி காயத்ரி மூணு பாதமா பலாச மரத்துக்கு கூட காயத்ரி புரிஞ்சிருக்கு மனுஷனுக்கு புரியலையே காய்ச்சி பண்ணலன்னா அவனுக்கு காப்பி கூடாதுங்கிற ஆத்துல கொண்டுகோள் பண்ண வேண்டிய காரியமா காய்ச்சி சரியா பண்ணலைன்னா குழந்தைகள பாதிக்கும்ங்கிறா குழந்தைகளுக்கு டீ டீ தொந்தரவு டைஃபாய்டு இந்த ஜுரங்கள்லாம் அதனாலதான் வருதான் அதனால ஆத்துல ஜுரம் தலைவலி வந்தா நீ காய்ச்சி பண்ணலே புருஷனுக்கு காப்பி கொடுக்கூடாதுங்கிறேன் அதனால பாப்பம் வராது உங்களுக்கு காய்ச்சி பண்ணா தான் கொடுப்பேன் காஃபி உங்களுக்கு காய்ச்சி பண்றதுக்கு முன்னாடியும் கொடுக்கக்கூடாது ஆமா பத்து காய் ஒரு டம்ளர் தினத்தையா கொட்டு அப்புறம் தரையில டம்ளர் சொல்லணும் அதுக்காக கொட்டு வந்தேன் கீழே இந்த ஜென்மா கொட்டட்டும் அடுத்த ஜென்மா மந்திரத்தோட கொட்டட்டும் அடுத்த ஜென்மா இது மாதிரி ஒரு ஒருவன் மனுஷனா இல்லாமனா வரமாட்டாங்க உபநயனம் பண்ணிட்டு காயத்ரி விட்டு விடலாமோ அதுக்கு உபநயனமே பண்ணிக்காம இருந்து விடலாமே மகான்னு போச்சனம் இருக்கு ப்ளூரல் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா காயத்ரி இல்லாத அப்பிராமணர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்குவதற்காக இவன் போச்சனத்தாலே பிரார்த்திக்கணுமா பிரபு வித்யாரண்யாள் சொல்றாள் இப்படி பல குடும்பங்கள் நல்லா இருப்பதற்காக காயத்ரி பிராமணன் ஜபிக்கிறவன் அதனாலதான் வாழ்க அந்தான என்ன வாழ்லாம் தமிழ்ல பாடுற போதெல்லாம் பிராமணால் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா நல்லா இருக்கணும்னா எதுக்காக வெற்றி தங்கிறதுக்காக நல்லா இருக்கணும்னா காயத்ரி ஜபிக்கிறா அவர் ஜபிக்கிற காயத்ரி நம்ம குடும்பத்தை நல்லா பண்ணணும் அதனாலதான் இப்படி காயத்ரி கீத்ரி ஜபிக்கிற இடத்துல அங்க போய் எச்ச துப்புறதில்லை போய் குண்டி கழுவுறதில்லை இப்ப சகலமும் பண்றான் எல்லா இடத்துலயும் எல்லாரும் என்ன காரணம் தெரியுமோ இவன் காயத்ரி ஜபிக்கல பலாசமரம் மாதிரி கர்ணனும் அபிமன்யு இருந்தாளாம் கர்ணனோட சண்டை போட்டு இருக்கான் கர்ணனுக்கு உதவி பண்ண ஆறு சூரர்கள் பக்கத்துல இருக்காளா வரும்பட பாலங்களையும் இவன் கட்டுறதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பதற்காக ஆறு சூரர்கள் கர்ணனுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட சூரனா இருக்கணும் அப்படிப்பட்ட ஆறு சூரர்கள் இருக்காளாம் அந்த ஆறு பேர்களையும் அடிச்சானாம் அபிமன்யு அப்ப என்ன பண்ணினான் அபிமன்யு சுபத்ரேனுடைய பிள்ளைனாள் அந்த ஆறு பேர்களும் ஆறு பேரில் கர்ணனுடைய தேர தேர சுத்திக்கிட்டு இருந்தாளா ஆறு பேர்களையும் குதிரை அடிச்சு தேரோட்டி அடிச்சு அந்த ஆறு ஆட்களையும் அடிச்சு எல்லாரையும் அழிச்சு கீழே தள்ளிவிட்டாராம் அபிமன்யு மகதேசாதிபதியினுடைய பிள்ளை யுத்த களத்தில் எதிர்த்தரப்பில் இருந்தாராம் அவனுடைய அஸ்வம் தருணம் அஸ்வமே துமபாதய அஸ்வதேவின் பேராக அவரே தேரு குதிரை சாரதி அவன் எல்லாத்தையும் சேர்த்து நொடிச்சு அது முடியும் எல்லாம் விட்டு தரப்புல இருக்கிற ஆட்களை இப்படி பண்றான் எல்லாம் கலங்கிறது கர்ணங்கிறதும் துரோணெல்லாம் அப்படி கை வீங்கி போச்சு அபிமன்யோட சண்டை போட்டு சதுரோஹய அதே தசபிஷ்டார்ஜுனாத்மஜம் அந்த சமயத்தில் துஷாசனுடைய பிள்ளை ஓடி வந்து அபிமன்யுடைய குதிரையை வந்து அடிச்சானாம் தேரோட்டி அடிச்சானாம் பத்து பாடங்களால அபிமன்யுடைய மார்பல் அடிச்சானாம் துஷாசனுடைய பிள்ளை காஷ்ணி எப்ப பரம கோபம் வந்துதான் அபிமன்யு பத்து பானங்களால தண்ணியும் அடிச்சு தன்னுடைய தேரோட்டியும் அடிச்சு குதிரைகளையும் பானங்கள் அவன் போட்டது அதனால இவன் குதிரை போயிலே தேரோட்டி போயில அபிமன்யுக்கு ஆனாலும் இந்த பையன் மேல போட முடியாது ஆயிட்டேன்னு அப்ப என்ன பண்ணினான் பானங்களை எடுத்து துஷாசனம் புள்ள மேல கொட்டிவிட்டு கண் செவந்து இறங்கி கத்தினாராம் அபிமன்யு அவனை பார்த்து ஒண்ணு சொன்னாராம் என்ன சொன்னான் ஏன் ஒண்ணு ஞாபகம் இருக்குடா ஒரு மணிக்கு முன்னாடி உங்க அப்பனை அவன் தேர்ல அப்படியே மூச்சியா கீழே முடியா பண்ணி தேரோட்டி இழுத்து போட்டான் நான் பண்ணேன் அந்த காய்கறி உங்க அப்பம் பரப்பு ஓடி போனதும் ஞாபகம் இருக்கு தமிழ்நாடாம் பிதாவாஹவம் ஒரு சூரன் அப்படி ஓடுவதில்லைடா யுத்தத்தை விட்டுட்டு ஆது கழிக்கணும் போது தேர ஓட சொல்லிட்டாண்டா காபுருஷன் குச்சித்த புருஷன் பண்ற காரியம் அது சத்திரியனா இருந்தா யுத்தத்துல சாகனமே தவிர்த்து சண்டை போட முடியலன்னு வந்து ஆம்டாட்ட போய் காவி வாங்கி சாப்பிடலாமாடா காபுருஷோ யதா பிதா தவாஹவம் சத்வா குச்சித புருஷனை போல உங்க போய் இப்ப தாண்டா ஓடி போனாத்துக்கு நானாம் அபிமன்யு நல்லவழையா போச்சு எனக்கு ஒரு பாக்கியம் நானா அபிமன்யு என்னன்னா உங்க அப்பா போறதில்லை இப்போ ഉവപ്പ പോണ വഴിയിലും ഒന്നി കാണിച്ച് നമ്മുടെ പോറയില്ലാലാം അഭിമന്യു പരിമാർജിതം ആകാശം சொல்லிவிட்டு நாராஜம்னு ஒரு ஆயுதம் ரொம்ப நாராஜம் மாதிரி இருக்கு சொல்லுங்கிற பாருங்க சிலவன் அவன் சிலவனுக்கு பாரதம் கூட நாராஜம் மாதிரி இருக்குங்க நல்ல சப்தம் கூட அப்படி இருக்கும் பாட்டியலுக்கு புண்ணிய புருஷாளுக்கு ஏதாவது தப்பு சொற்கள் நாராஜம் மாதிரி பேசுறான்னு சொல்லுவாள் அது நாராஜம்னா ஹிருதயத்தை போய் அப்படி பிளந்து விடுவான் அது நல்லே செய்தி அப்படி ஒரு அக்கிரமம் அதை நல்லா கம்மாளன் அதை திருச்சி வச்சிருக்கான கர்மார பரிமாற்றம் கர்மாரன் வேற அது கம்மாளன் ஒன்று சொல்றோம் இப்படி பிரகநாயகிங்கிறது பெரிய நாச்சியார்னு இப்ப துர்க்கைக்கு பெரிய நாச்சியார்னு சொல்றேன் பிரகந்தாய்க்கின்னு பேரு அவன் பெரும் குறையை தீர்ப்பவனுக்கு பிரகந்தாய்க்கின்னு பேரும் கூட்டாது அவன் பிரகத் துக்க நிவாரணின்னு பேரு பிரகந்தாய்க்கின்னு பேரு பெரும் கவலைகள் இருந்தா உங்க நாச்சியார் சந்திச்சிருக்கேன் எங்க போய் சொன்னா போடணும் அவன் துக்க நோக்கி சந்நிதி இருக்கா குறை இருக்கவன் அங்க போகணும்னு அர்த்தம் இல்ல குறை வராமல் இருக்கிறதுக்கும் போகணும் இல்லையோங்க கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது வியாதி இருக்கிறோம்னா வழக்கண்ண குடிக்கணுமா என்ன சௌகரியமா நிச்சயம் வடகண்ண சாப்பிட்டு இருக்கணும் வழக்கண்ண சாப்பிடணும் அதனால சௌகரியமா இருக்கணும் வழக்கண்ண சாப்பிட வேண்டியிருக்கு பாருங்க அது மாதிரி அம்பாட போய் தரிசனம் பண்ணணும் சித்திர விஷு அன்னைக்கு நல்ல பெரிய மகோத்சவமா ஒன்னாம் தேதி நடக்குதுன்னு சொல்றாள் காரக்குடியிலே பிரமாதமா நடக்குதுன்னு அங்க சொன்னாள் எல்லாரும் இங்க வந்து நாலஞ்சு வருஷமாக இந்த சைத்திர மாசத்துல நான் முதல்ல வருஷ பிறப்பு ஆரம்பத்திலேயே அம்பாள் ஆராதிச்சா அந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்கும்னு க்ஷேமமா இருக்கும் இப்படி கம்மா கர்மார பரிமாற்றிட்டம்னா கர்மாரன்னா கர்மாளன் அர்த்தம் கம்மாளன் அர்த்தம் அவன் நல்லா அப்படி திருச்சி வச்ச நாராசனா அதை எடுத்து என்ன பண்ணினா துஷாசனுடைய புள்ள மேல போட்டானா போட்டா உடனே இந்த மாதிரி ஷாகத்தான் வரும் அப்படிப்பட்ட நாராஜத்தை எடுத்து பிரயோகம் பண்ணினானாம் அபிமன்யு ஏன்னு போடுறா அண்ணன்ல இருந்து துரோணருடைய புள்ள அஸ்வத்தாமா அதை போய் வச்சுட்டானா அதர்ம தன்னை ஒத்தம் போடுறது இன்னும் அதை போய் இது பண்ண முடியாது அந்த நாராஜத்தை அஸ்திரங்கள்னால அடித்து கேடு ஒரு குழந்தைய பலவேலையா சுற்றி விட்டாள் ஏன்னா ரொம்ப மகாபாரதத்துல அகர்ம யுத்தம் துரோணவே விஷப்பட்டுட்டாங்க அவன் அவன் சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே அவர் புத்தியும் கட்டி போச்சுன்னு அந்த ஆகாரம் போய் சாப்பாட்டை சாப்பிட்டா அப்புறம் அப்படியே புத்தி மாறி போடும் அதுக்குதான் நல்ல அன்னத்தை சாப்பிடணும் என்ன பண்றதுன்னா அதுதான் வைஸ்வரேகம் உம்மானுவாதம் இதெல்லாம் வைஷ்ணவத்துல அக்னி ஹோமம் பண்ணி அன்ன சம்ஸ்காரத்வாரா ஆத்மசம்ஸ்காரார்த்தம் அவன் ஏதாவது தப்பான வழியில் சம்பாதிச்சிருந்தா அந்த பாபங்கள்லாம் தொலையணும் அது என்னையும் பாதிக்கப்படாது அவனையும் பாதிக்கப்படாதுன்னு அக்னியில் ஹோமம் பண்ணி அந்த சேவனத்தை பார்த்தா அந்த புத்தியில் உள்ள தௌர்பல்யங்கள்லாம் போயிடும் தோஷங்கள்லாம் நிறையப்படும் தன்னுடைய நாராஜத்தை மூணு அஸ்திரங்களாலே அஸ்வத்தாமா அடிச்சு தள்ளதன் அபிமன்யு அஸ்வத்தாமாவுடைய பெரிய துவஜ மரம் அந்த மரத்தை அப்படியே அறுத்து கீழே சரி பண்ணாலும் பனமரத்தை தள்ளுறா போல தஸ்யாத்யுனித்வஜம் சித்வா அது அடுத்து அண்ணன் சல்யன் பாடம் போடுறானா அபிமன்யு பேர்ல சல்யம் வேற கூடியிருக்கானே எதிர் தரப்புல இருக்கானு இல்லையா அவன் பாண்டவாளுக்கெல்லாம் மாமா அவன் எதிர் தரப்புல போய் ஊருட்டான் கர்மத்தினாலே அவ பிரபையில போய் சாப்பிட்டுட்டான் அவன் போட்டு இல்லாம பிரபை வச்சிருந்தான் இந்த ஓட்டு போடுற இடங்கள்ல எல்லாம் ஓட்டு போடுறவாழ்க்கா காவி கிளம்பு இருப்பா வரணும் அவன் சம்பந்திக்கு உபச்சாரம் பண்றாப்புல பண்ணுவோன்னே எப்ப பண்ணுவோம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அப்புறம் டிஃபன் பண்ணலாம் சார் ஆத்துக்கு போறேன்னு கவலை இல்ல அப்புறம் உள்ள போனா டிஃபன் கிடையாது இல்லை முன்னாடியே கட்டிக்காரனா இருக்கிறோம் சகலத்தையும் போய் சாப்பிட்டு விட்டு எத்தனை முதற்கொண்டு போட்டுக்கொண்டு அப்புறம் ஓட்டு போட போறேன் சார் அவன் ஓட்டு போட்டாச்சு எங்க இருக்கு சார் காஃபி போய் சாப்பிடுறதுன்னா ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் சாப்பிடப்படாதாம அங்க போட மாட்டார் அந்த பிரபையில போய் சல்லியம் சாப்பிட்டான் அவனுடைய எதிர்த்தரப்பு பிரபையில அதனால எதிர்த்தரப்புல துரியோதனாதிகளுக்கு ஒத்தாசம் பண்ண முடியும் ஆயிடுச்சு அவன் அங்கிருந்து அடிச்சுட்டு இருக்கான் குழந்தை அபிமன்யுல அபிமன்யு மூணு பானங்களால சல்யனுடைய மாறு மாறுல அடிச்சானா சல்யன்னா பீமனை போல கீச்சகனை போல அவன் அவனுடைய மார்பில் அடிச்சானாம் மகிமன்னு சல்யம் அடிச்சானான் அது சல்யனுடைய ஹயத்துல அப்படி ஹார்ட்ல போய் பிடிச்சி மூணு மாடமும் ரத்தத்தை குட்ட முடியா பண்ணிட்டுதான் அது ரொம்ப அற்புதமா இருந்தது அற்புதமா இருந்ததா அது ஆச்சரியமா இருந்ததாம் தஸ்யார்ஜுனோபாஸ்திசாரதி அப்போ இன்னும் என்ன பண்ணினான் நாள் சித்வா செல்யனுடைய துவஜத்தை சொல்லி அவன் பக்கத்தில் இருந்தேன் ஒத்தாசம நின்றிருந்த ரெண்டு பேர்களையும் கீழே தள்ளி அவனுக்கு தேரோக்கினவனையும் கீழே தள்ளினானாம் அபிமன்யு சல்யனுடைய ஆட்களை ம் என்ன பண்ணினாள் இப்படி சல்யனை பண்ணிவிட்டு அஸ்வத்தாமாவனுடைய துவஜத்தையும் அறுத்து தள்ளி அவனுக்கு பக்கத்துல இருந்த ஆட்களையும் அடிச்சு அவனுடைய தேரோட்டியும் அடிச்சு அஸ்வத்தாமா பேரையும் கூட்டினானா அப்பத்தான் அஸ்வத்தாமா என்ன பண்ணினா தன் தேர்ல எஜமானன் உட்கார்ந்து யுத்தம் இடம் உண்ட அந்த இடத்தை விட்டு ரெண்டு மூணு அடி பின்னாடி ஓடி அடி கொடுக்காம அபிமன்யுக்கு பயந்து இல்லை उपाक्रामद्रथान्तरादि उपाक्रामद्रथान्तराम् உபா ஓடி போட்டான்னாலப்போ அஸ்வத்தாமா இப்படி நடுங்கி போட்டான் சல்யனடிச்சு மாதந்திரத்தம் வந்து அவனுடைய பக்கத்துல இருந்த ஆட்களும் போய் அவனுடைய தேரோட்டி அடிச்ச உடனே தேரோட்டுறதுக்கு ஆள் இல்லை சல்யனுக்கு அவன் என்ன பண்ணினான் பக்கத்துல இருக்கிற தேர்ல போய் குதிச்சானாம் சல்யன் என்ன சாமான்யமான பேர் வழி இல்ல கீச்சகன் பீமன் சல்யன் இவாள்லாம் ஒரு ஒரே டைப்புல அவன் ஒரு குழந்தை இத்தனை பாடுபடுத்திருக்கால தன் தேரை விட்டு பாஞ்சி ஒரு தேர்ல போய் சோபாக்கிராவத்ரதாந்தரம் ஒரு தேர்ல போய் ஏறிக்கின்றானாம் செல்யன் உயிர்ப்பிக்க வேண்டும் போனாரா அப்படி பண்ணிவிட்டான்னு ஏற்றுமதி யுத்த குணத்துல பெரிய வீராள்லாம் அப்படி தத்தளிக்கிறாள் சம்பமிக்கிறாளாம் இந்த சந்தர்ப்பத்துல சகுனி என்ன பண்ணினா நூறு பானங்கள்னால அபிமன்யு அடிச்சானாம் சகுனி உடனே துர்யோசந்தத்துல ஓடினானாம் சகுனி ரகசியமா கூப்பிட்டு காதல ஒரு சப்தம் சொன்னானாம் சகுனி இது மாதிரி சித்தராய் விட்டோம்னா அபிமன்யு நம்ம எல்லாரையும் கொண்டுடுவான் ஆகினால ஒண்ணு பண்ணுவோம் எல்லாரும் அதுக்கு போய் நிற்போம் சர்வயேவம் இருந்தால் அரமணிக்கு அரமணி ஊச்சரை கொண்டுபிடுவான் அவன் அவன் எல்லாரையும் ஒரு ஒரு ஆட்களையும் கொண்டுபிடுவான் முன்னாடி என்ன கொண்டு சல்லியை இப்போ தேர விட்டு இறங்கி கொண்டு போட்டா பெரிய வீரன் இது மாதிரி அஸ்வத்தாமாவை அடிச்சு போவோம் இவங்க அடிச்சு போவோம் உன்னை கொண்டு போவோம் ஊத்தரும் போட்டா அவளுக்கு ஜெயம் வந்துவிடும் ஆயினால எல்லாருமா போய் அவனை சேர்ந்து போவோம் சரியான சண்டே வேண்டாம் நானாம் சகுனி அதாபிரவீத் கர்ணோ வை கர்த்தனோரே உடனே கர்ணன் துரோணாச்சாரியத்தில் வந்து சொன்னானாம் கர்ணன் ஏகாந்தத்தில் நம்ம எல்லாரையும் புண்ணுருவம் போல இருக்கு அர்ஜுன் எண்ணிக்கை அவன்கிட்ட வந்து ஆண்டு கொண்டவன் நானா கர்ணன் புரா சர்வான் பிரமரமத்ராதி குரு எல்லாரையும் சேர்த்தவன் சீக்கிரமா கொண்டுவன் போல இருக்கு ஆயினால இவனை கொள்வதற்கு மார்க்கம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு கர்ணன் துரோணாச்சாரியரை வந்து காட்டாராம் சீக்கிரமா சொல்லணும் வழின்னு காட்டாளாம் அப்போ என்ன வந்து இப்படி சொல்றையே யாராவது அவன் கிட்ட போக முடியுதா பாத்தியா அசிவாசியாந்தரம் கிஞ்சித் ஆரம்பிச்சது வந்தாலும் அவன் வெட்டி பயந்து ஒரு முடியா பண்ணானா அது முடியும் கிட்டக்க சேர கொண்டு போக முடியுமையா என்ன தெரியுது அவன் உருவம் தெரியுதா உனக்கு அந்த வில் அப்படியே விளைஞ்சிருக்கிறதா தெரியுதா ஒரு சக்கரமா அதுல இருந்து ஒரே அடியா சூரிய கிரணம் கொட்டா போல கொட்டானா குழந்தை அபிமன்யும் மண்டலமேவாத்திய ரதமார்கேஷு எங்க திரும்பினாலும் அவன் அவனுடைய இஷ்டப்படி அப்படி திருப்பனான குதிரைகளை அப்படி வில்லு விளைஞ்சே இருக்கா எல்லா பக்கத்துல இருந்தும் படப்படம் பானங்கள் ரதமார்கேஷு திருஷ்யதே அவன் பானம் போடுவதோ தொடுப்பதோ போடுவதோ ஒண்ணுமே தெரியலையே வில்லு விளைஞ்சிருப்பதுதான் தெரியுது எப்பொழுது மானம் எல்லாம் கிரு காத்துல வரபோது மானம் வரவே தெரியா ஒண்ணுமே தெரியாமல் அப்படி கொட்டு கொட்டு கொட்டுறானே என் பிராணம் துடிக்கிறது அபிமன்யு அடிக்க அடினாரா அருஜன்னமே பிராணானே எனக்கு பிரஜாபங்கள் எத்தனை தடவை அப்படியே சாண்டிட்டேன் தெரியுமா தேர்தத்துல என் பிராணதான துடிச்சுட்டு இருக்கு அபிமன்யு அடிச்சு என்ன வந்து கேட்கிறீ அவனை கொல்றதுக்கு வழி இல்லார் துரோணர் ஆனா ஒரு சந்தோஷம் உண்டாருங்க இப்படி ஒரு வித்தை உள்ளவன் உலகத்தில் இருக்கானே என்று கூட ஒரு வித்தை ஒரு இடத்தில் உயர்ந்த வித்தை இருந்தா அதை பார்த்து சந்தோஷம் പ്രഹർഷയതി മാം ഭൂയ സൗഭദ്ര പരവീര പരവീരാന് അവർക്ക് താൻ പട്ടം കൊടുക്കണമാം ശത്രു സൈന്യത്തെ അഴിക്കണവനാം അഭിമന്യു എൻ ഹൃദയത്തില ആനന്ദം എവിടെ ഉണ്ടാകും തെരയുമാ இப்படி அப்பிரவித்தியை கற்றுக்கானே ஒரு குழந்தை என்று எல்லை இல்லாத ஆச்சரியம் எனக்கு நாளாம் பிரபஷ்யாமி நாராம் துரோணர் நான் இதுக்கு முன்னாடி இவன் குழந்தை அர்ஜுனா அப்பான்னு நினைச்சேன் யுத்த களத்துல அவன் மாறல எனக்கு அஸ்திரங்களையும் பானங்களையும் போட்டு உங்களை எல்லாம் கதர் அடிக்கிறத பார்த்த உடனே அர்ஜுனனே அபிமன்யுவா இருக்கான்னு தோன்றது அபிஷேகம் பிரபஷ்யாண்டிவத்து கையிலேந்திய அர்ஜுனனே வந்து யுத்தம் பண்ணுவது போல் இருக்கு நாடாம் துரோணாச்சாரியர் அதை இத்தனை பேர்கள் அடிச்சேனே அவனே அவன் கவச்சம் எங்கேயாவது கொஞ்சம் பிச்சிருந்து காப்பாற்றியா அபேஜ்யமத்திய கவச்சம் அபேஜ்யமான கவச்சம் பாடங்களால உடைக்க முடியாத கவச்சம் அது நல்ல யௌவனம் வேற ஆசுபராக்கிரமனவன் ஆசுபராக்கிரமன்னா நினைச்சா பானம் நினைச்சா உடனே போட்டுடுவான் அப்படி படபடம்னு போடுவனாம் அவ்வளவு புத்திமானான் அவ்வளவு கைலாகவாம் அபிமன்யுக்கு நான் ஒரு உபதேசம் பண்ணிருக்கேன் அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் தெரியுமா அந்த கவச்சத்தை இந்த மந்திரத்தை ஜபிச்சு போட்டுக்கிட்டா அஸ்திரங்களால் அடிச்சா கூட உடையாதுன்னு அந்த மந்திரத்தை பிள்ளைக்கு அவன் சொல்லி கொடுத்துதான் நான் என்ன பண்ணுவேன் நிலாம் வேத்தாமேஷிலாம் வேத்தி பரபுரம் பரபுரஞ்சய அவனிடத்தில் அவன் பெற்று விட்டான் நான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினேன் அர்ஜுனன் தம் பிள்ளைக்கு சொல்லிவிட்டான் அதனாலே ஆக்கள் ஒண்ணு பண்ணினா அவனோட நாம் ஏதாவது சண்டை போடலாம் என்னன்னா அவன் வில்ல யாராவது அருங்கோல் சோழர் சொல்றாங்க பிடிக்கிறது என்னால் அதன் தலையில யாராவது ஒன்னே கொண்டு வச்சுடுவான் ஒன்னே வச்சா அது அப்படியே உருகும் அதன் கண்ணை அப்படியே கரிக்கும் அப்ப மூடிட்டு இருக்க நான் போய் பிடிச்சு போறேன் ஒன்னே குக்கும் தலையில வைக்க வைக்கிற மட்டும் அது காட்டினா தானே அப்புறம் இவன் பண்றதுக்கு அது மாதிரி சொல்றாரு இவன் சத்தியம் தஸ்ய தனுஷ்டேற்றும் சமாஹிதை எல்லாருமா சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அவருடைய வில்ல முதல்ல ஒடிக்கணும் நான்கே தற்கணம் அது மட்டும் போராது அவனுடைய தேர்ல குதிரைகளுடைய கழுத்து கொண்டு வச்ச மரங்கள் இருக்க அதை சில பேர்கள் தொடர்ந்து அடிக்கணும் அபிஷூம் செய்த பக்கத்தில் இருக்கிறவன் சாரதி இவாள சந்திரனையாக எல்லாருமாக அடிக்கணும் முதல்ல வில்ல இருக்கணும் அவன் வில்ல இருந்து போச்சேன்னு வில்லு எடுக்க போற போது சாரதி அடிக்கணும் சாரதி அடிக்கிறான் நினைக்கிற போது அவனுடைய குதிரை அடிக்கணும் இது மாதிரி மாத்தி மாத்தி பண்ணணும் எல்லாருமா சேர்ந்து இப்படி பண்ணி அவனுடைய புத்திய கொஞ்சம் அண்ணன் என்னென்ன திருப்பணும் அவன் வா வில்ல கையில வச்சுக்கிட்டானே எந்த பக்கத்துல நான் ஓசப்படுதோ அந்த பக்கத்துல எல்லாம் பட்டு பட்டு போடுறான் அவன் அவன் நானும் இருக்கிறதுக்குள்ள இங்கேருந்து போய் விழுதான் அவன் தலையில அவன் என்னத்தை பண்றதா பிறகு இவனே ஆயினாலே இப்படி அவனுடைய விமுகனா பண்ணலாம் அவனே நாளாம் துரோணர் கொல்ல வேண்டாம் இல்ல அறுக்க முடிஞ்சா கொஞ்சம் இந்த காரியத்தை நீ பண்ணேன்னா கடனை கூப்பிட்டு எல்லாரையும் சேர்த்துக்கிண்டாவது இதை பண்ணுனாராம் கர்ணனை பார்த்து துரோணாச்சாரியர் துரோணாச்சாரியரை பார்த்து என்னால வில்ல இருக்க முடியுமா முடிஞ்சாருன்னு நான் எப்படி இருக்கேன் தெரியுமா இப்போ நாளாம் அஸ்யதோ லகுகம்யமிதி இங்க இருந்தாகணுமே நான் இருக்கேன் இப்போ நானாம் கர்ணன் அசௌயமிதி திஷ்டாமி யுஜமானோபிமன்யு நான் இருந்தாகணுமே நம்ம மறிச்சுட்டானே யுத்தத்திலே திரும்பி போகப்படாதேன்னு அடி கொடுக்காம கொடுத்துட்டு வலி தாங்கலேனா கர்ணன் தேஜஸ்வின குமாரஸ்யரமதாருணா பரம தேஜஸ்வியா விஷுமன்யு அவருடைய பானங்கள் என்ன மாபெரும் தெரியுமா அஞ்சு தர பாம்பு மாதிரி வந்து உள்ள போடுறதா மாறினேன் பாவ கவர்ந்தச போய் பிடிக்கிறதா அங்கிருந்து விழறதெல்லாம் ஹார்ட் எங்க இருக்கோ அங்க வந்து பிடிக்கிறதாம் அப்படி ஹிருதயத்தை கலக்குறதாம் ரத்தத்தை கொட்ட பண்றதாம் உள்ளெல்லாம் புண்ணு அது எப்படி இருக்கு தெரியுமா அந்த பானங்கள் அக்னிவாதி வருதாம் அக்னி கடங்களை கட்டி கொண்டு வருதாம் அபிமன்யு போடும் பானங்கள் எல்லாம் तदाचार्यवत श्रुत्वा கர்ணோ வைகர்த்தனஸ்வரம் உடனே ஆச்சாரியன் சொன்னபடி ரொம்ப வேகத்தடைஞ்சு கர்ணன் அவனுடைய அம்பை முடிப்பதற்கு எத்தனை மணி நேரம் ஏராளமான பானங்களை கூட்டி குழந்தை கையில் இருந்த வில்லை அறுத்தானா கர்ணன் अश्रतोलुभुभक्तस्यनुराक्षिणधि அஸ்வானஸ்யாவதி துரோணா உத்தரவு தேர்ல இருந்து பாக்குறார் உள்ள விட மாட்டேங்கிறார் ஏந்திரசன் பரமேஸ்வர பிரசாதம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவன் கொட்டுறான் பாண்டவாள் மேல அவன் பீமன் கத்தரான் உள்ள போக முடியல எல்லாம் பரமேஸ்வர பிரசாதம் ஏந்திரசனுக்கு உள்ள விட்டாமே பண்ணி ஆஹாஹா குழந்தை எல்லாரும் அடிக்கிறாளே அடிக்கிறாளேன்னு இங்க இருந்து கத்தனா அழகா மயில் மயில் கண்ணந்தே பண்றதெல்லாம் தெரியுது அவள் எல்லாருமா சேர்ந்து இது மாதிரி குழந்தைய வளைச்சு விட்டாள் என்ன தெரியுது அப்புறம் நமுத்திரம் அழ போறாள் அர்ஜுனா அழ போறாள் ஆஹாஹா என் பேரை சொல்லி குழந்தை கத்தினாலே காதல விழுந்ததுங்கிறாள் ஆமா நான் இந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் பயப்படாதீங்களோ நான் போனாலும் லோகம் போறேன்னு இங்கே கத்தி விட்டான் அது கொஞ்சம் அது அர்ஜுனன் காதல விழுந்துதான் பத்து மயில் கந்தண்டே அப்படி குழந்தை கத்தினது காதல விழுந்ததே என்ன அர்ஜுனன் சொல்ல போறான் அர்ஜுனனுக்கு தெரியாது மறிச்சு போனது சொல்லாமலே கபடமா அழிச்சுட்டு போறாள் சுவாமி அவனுக்கு சொன்னா வருத்தப்படுவன் மட்டும் தேர்ல அழிச்சுட்டு போறாள் என் காதல விழுந்தது இந்த மாதிரி சப்தங்கிறா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாள் சுவாமி அவனை இங்க நடுவழியில் சொல்லி அர்ஜுனன் அப்படியே கேள்வி வந்துடுவோம்னு அதுவும் இங்கே வரமானது அப்புறம் போய் பிறகு சொல்ல போறாள் அப்போ வில்ல அறுத்தானாம் ஒரே காலத்தில் கர்ணன் அதே காலத்தில் துரோணர் அவருடைய குதிரைகளை அடிச்சாராம் குதிரைகளை கொண்டாராம் கிருபரானவர் இவனுடைய சாரதியை கொண்டாரா எல்லாம் அபிமன்யுவ எல்லாருமா சேர்ந்து சத்ரசிகாய் பெரிய மகாவீராய் அப்படி கர்ணன் துரோணர் கிருபர் எல்லாருமா சேர்ந்து பண்ணினாராம் என்ன பண்ணினான் இருக்கும் அவன் மேல ஒரே கூட்டிக்கணக்கான மாணவர்களை குழந்தை மேல குடிச்சினாலாம் ശേഷാസ്തു ഛിന്നധന്വാനം ശരവർഷൈരവാക്കിരൽ മഴ പെയ്യുന്നത് പോൽ കൊത്തിനാളാം അഭിമന്യു പേരിൽ அப்ப என்ன பண்ணினார் கத்தியும் கேடயத்தையும் எடுத்துண்டு யோக பலத்தினால் மேல பறந்தாராம் அபிமன்யு ஸ்ரீமான் உபபாதவிஹாய உபபாதவிஹாய மேல பறந்து போனாராம் அவன் மேல கர்ணன் போக முடியாதா தூரம் மேல பறக்க முடியாதா மகிழ்ச்சி பறப்படாது அவ்வளவு மந்திர அவ்வளவு சக்தி அவனுக்கு மண்ணினாரே குடிகட்டின கத்தியாம் பெரும் கத்தி கையில வச்சுருக்கா இன்னொரு கையில வலது கையில கத்தி வலது கையில கேடையன்னு தூண்னாலே ரவுண்டா சக்கரமா பண்ணி வச்சிருப்பாள் எதிராளிகள் போடுறத அப்படி தடுப்பதற்கு வீரர்கள் ஒரு கையில ஆயுதம் ஒரு கையில அந்த கேடையும் இருக்கும் கத்தி எடுத்தா கையில கழுத்து விடுவார் நிலத்தியார் கத்தி கத்தி அடிக்கிற போது அதை தடுப்பதற்காக ஒரு கையில கேடையும் இன்னும் கையில கத்தியா சோழன் என்ன பண்ணினா கீழே இருந்து அவன் கையில ரத்னமயமான புலி போட்டு வச்சிருந்த கத்தியை அடுத்து கீழே சொல்லிட்டாராம் மணிமயத்தரும் ஜபமக்கர்மோத்சாமம் கையில் இருந்த கேடயத்தை அர்ஜுனன் அப்படியே அறுத்து கூறிக்கீழ் சொல்றார் பந்தியன் குழந்தையினுடைய இல்லையும் சக்கரத்தையும் கத்தியும் கேடயத்தையும் பேரையும் குதிரையும் பல பேர்கள் சேர்ந்து அடித்தாள் ஒரு குழந்தையே இப்படி எல்லாருமா சேர்ந்து அகர்ம யுத்தம் பூக யுத்தம் இது ரொம்ப தப்பு இது ஒருவனை பலர் சேர்ந்து இப்படி பண்ணவே கூடாது அப்படி அகம்மமாக எல்லாருமாக இப்படி பண்ணி குழந்தைய கீழனுக்கு முடியா பண்ணினாளா முழுவன் யுவை அபிமன்யுர்கதாபாணி அஸ்வத்தாமார்தயது கதை கையெழுத்து ஓங்கி அஸ்வத்தாமா தலையில அடிச்சாராம் அபிமன்யு அபிமன்யுர்கதாபாணி அஸ்வத்தாமார்தயது சகதாமுஜ்யதாம் திருஷ்டுவா ஜலந்தி மசனீமிவா அந்த கதையானது அப்படி தூக்கி ஒரேடியாக கொள்ளிக்கட்ட மாதிரி பிரகாசிச்சுதான் கதை பளபளபளன்னு ஜொலிக்கிறதாம் அக்னிகடங்களை கொட்டுகிறதாம் இப்படிப்பட்ட கதையினால ஓங்கி இவன் அடிச்ச உடனே என்ன பண்ணினான் நாள் மூணு பின்னாடி ஓடி போனாலும் அஸ்வத்தாமா தன் தேர்லயே போய் ஒளிஞ்சுக்கினானா மறுபடியும் இன்னொரு அடி அடிச்சா மண்டை பழந்து போடும் சன்னியாசினா அதனால நடுங்கி நோடினாராம் அபாக்கிராமத்ரதோபஸ்தாபே விக்ரமாம் உள்ளே சர்வக்ஷத்திர குரு அவர் எல்லா கத்திரியனுக்கும் ஆச்சாரியன் அவரிடத்த வித்த கற்காத வீரன் உலகம் கிடையாது அவருடைய பிள்ளை அஸ்வத்தாமா மூன்றடி தன் தேர்ல பின்னாடி ஓடினாராம் குழந்தை அபிமன்யனுடைய அடியை பார்த்து பயந்து கையில் இருந்த கதையினாலே துஷாசவன் பிள்ளையினுடைய தேரை ஓங்கி அடிச்சு அந்த குதிரை சாரதி அவனுடைய தேரெல்லாம் தூள் தூளாக அடிச்சு குதிரை எல்லாம் நெசுக்கி தள்ளி சாரதியும் கொண்டு விட்டானாம் கதையினாலேயே அபிமன்யு தோ പരമകോപത്തുടൻ ദുശ്വാസനുടിയ പിള്ളൈ ഗതയിൽ നിന്ന് അഭിമന്യുവോടെ ശണ്ടയ്ക്ക് വന്നാനാം അഭിരുദ്രാവകം ഭദ്രം ില്ലാതെ പുള്ളി ഗതയെ കയ്യിലെടുത്തു ഓടി വന്നാനാം അഭിമന്യുവൈ അവന്യോന്യങ്കടാഗ്രാഭ്യാം पावन्योन्यम् गदाग्राभ्याम् आहत्य पतितौ आहत्य पतितौ क्षितौ ரெண்டு பேர்களும் கதையில ஆள் இவன் அவன் அடிக்க அவன் இவன் அடிக்க രണ്ടുപേരും യുദ്ധകലത്തിൽ അടിപൊറുക്കാമ വിഴുந்தாളാം അഭിമന്യും ദുശ്വാസനുടി പിള്ളേമാഹ കീഴ് വിഴുந்தாളാം സൗഭദ്രം കീഴ് അഭിമന്യു പേരിലെ ദ്രോണാദികളെല്ലാം ലക്ഷക്കണക്കാണ് ബാണങ്ങളെ കൊട്ടിക്കൊണ്ടേയിരിക്കാൾ അവൻ അഭിമന്യു ബാക്കി എല്ലാരെയും വെളിയിലെ வெளியில സംസാരിച്ചിട്ടാണ് അഭിമന്യുക്ക് ഒരേക്ക് உதவிக்கு അവ அவ எல்லாருமா മേലെ கொட்டுறாள் இவன் கிழவன்னா அவன் கிழவன்னா அந்த பையன் வந்துருந்தான் விசுவாசமுடைய புள்ள அபிமன்யு எழுந்திருக்க ஆரம்பிச்சார் எழுந்திருக்கிறதுக்குள்ள துரோணாதிகள்லாம் இவன் மேல குடிச்சுட்டு இருக்காள் அந்த சமயத்துல விசுவாசனுடைய புள்ள நிறைய எடுத்து அபிமன்யு தலையில பட்டியலும் அடிச்சு உடச்சுட்டானா மண்டையே உத்திஷ்டமானம் சௌபத்ரம் கதையினால மண்டையில அடிச்சு மண்டையை பிளந்து பிறந்த கீழே விழும்பியா பண்ணிவிட்டானாம் உயிர் இல்லாமல் பண்ணிவிட்டானாம் பாபியான துஷாசனுடைய பிள்ளை விச்சேதான்யபதூமீரவிச்சேதாய் ஒத்து போய் உயிர் போய் கீழ் விழுந்தானாம் குழந்தை அபிமன் தகலத்தில் பல பேர்கள் சேர்ந்து குழந்தையை எல்லாருமா சேர்ந்து கொண்டுட்டாள் என்று சொன்னார் சங்கீன் சுதராஷ்டிரத்திலே ஏகோ பகுபிதாகவே என்ன பண்ணிவிட்டு மறிச்சான் தெரியுமா அசத்தித்தனமா செத்து போயில்லை கலக்கி விட்டான் எல்லாரும் துரோணர் கர்ணன் அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா சல்யம் எல்லாரையும் கதர் அடிச்சுட்டு மதிச்சான் நாளாம் சர்வாம் நளினீனிவ குஞ்சரானது தாமரோடு கலக்கி ஷேராக்கி விட்டு கரையேறுவது போர் பண்ணிவிட்டான் அபிமன்யு நாளாம் அசோபதோ அடக்கானாம் பெரும் சரீரம் என்னமா எழுந்து யுத்த கிளம்பினாள் ஒரு ஆயிரம் வேடர்கள் வந்து காட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு பெரும் யானையை எல்லாருமா சேர்த்து கீழே தள்ளினா அது மாதிரி கிடந்தானா யாசைவனகஜோயதாசோபத சதாராஜன் அஸ்தங்கதமிவாதித்யம் தத்துவாபாரதவாஹினீஸ்வப்ஜனஸ்தவனத்தை அடைஞ்சிருவோல் கடந்தாராம் பாரத சைன்யத்தை கதறடிச்சு விட்டு உலகம் மூக்க தன் கிரணங்களினாலே தாபப்படுத்தி அஸ்தமனத்தை அடைஞ்ச சூரியன் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே பாரத சைன்யத்தை கதறடிச்சு விட்டு கீழஸ்தமனத்தை அடைஞ்ச சூரியன் மாதிரி கிடந்தாரா அபிமன்யு அப்ளுதம் யதாசோமம் சம்சுஷ்டமிவசாகரம் கிரகணம் குடிச்ச சந்திரன் போலும் கடலாக்கின சமுத்திரம் போலும் அஸ்தமனத்தை அடைஞ்ச சூரியன் போலும் கிடந்தாராம் குழந்தை அபிமன்யு யுத்த களத்தில் அப்ளுதமிவம் சோமம் சம்சுஷ்டமிவசாகரம் பூர்ணச்சந்திராபவதனம் பூர்ணச்சந்திராபவதனம் பூர்ணச்சந்திராபவதனம் பரிபூர்ணமான பௌர்ணிமா சந்திரன் தோன்ற முகமாம் இன்னைக்கு மெயினான் சுருட்ட சுருட்டையாய் அழகான கருவியா அந்த உருவத்தோட கடந்தானா யுத்த பரம சந்தோஷப்பட்டது சந்தோஷப்பட்டது மட்டுமல்ல வந்து சுற்றி நின்றுதான் அபிமன்யு வச்சுக்கு என்ன பாடுபட்டு விட்டு அப்பா கீழே கிடக்காண்டான் ஆனா அவன் கீழே கிடந்தவன் மறுபடியும் வந்து தன வீரியம் அபிமன்யுடைய வீரியம் மூடப்பட்டாலும் கண்ணன் கண்ணெல்லாம் நேத்திரேபிராபதஜனம் பாக்கி சைன்யங்கள்லாம் ஒவ்வொரு அழுலாம் அபிமன்யு போன உடனே இத்தரேஷாந்து சர்வீராடாம் நேத்திரேபிராபதஜனம் தார்வாரையா கண்ணால் ஜலத்தை கொட்டி அழுதாளாம் அபிமன்யுக்கு விழுந்ததைக் கண்டு பதிதம் வீரம் சந்திரமிவாம்பராது சந்திரமண்டலம் கீழ் விழுந்தது போல் கிடக்காராம் அபிமன்யு ரோணகர்ணமுகை ரோணகர்ணமுகை ஷட்பிராஷ்டிரைர் மகாரதை துரோணன் கர்ணன் துரோணாச்சாரியர் கர்ணன் அஸ்வத்தாமா ஷகுனி ஷல்யன் இத்தனை பேர்கள் விஸ்வாசமுகை பிள்ளை இத்தனை பேருமா சேர்ந்து கொண்டாளா ோயம் நிஹதேதே தர்மம் இல்லைன்னாளாம் சங்கே இப்படி குழந்தைய சொன்னது தர்மம் இல்லை பல வீரர்கள் சேர்ந்து ஒருவனை கொன்னதற்கே இது பெரிய கர்மம் நாளாம் அப்பதான் யௌவனம் வந்திருக்கார் சைசவம் போய் யௌவனம் வந்த சமயமாம் அபிமன்யு அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய புருஷனை இப்படி கீழே அடிச்சு எல்லாரும் தள்ளின உடனே எல்லாம் கூட ஆரம்பிச்சுதான் விக்கு விதிக்கல் அபிமன்யு கூட்டாயமே நம்ம கட்டியில என்னன்னு சம்பிராஜ்ரவர்மராஜர்மராஜ்யபஷ்யதாத்தர் வெளியில் நிற்கிறாரு அவன் பாக்குறா செய்யும் எல்லாம் ஓடுது அவா செய்யும் அப்பா அப்பா நமக்கெல்லாம் தலைவனா இருந்த அபிமன்யு கூட்டாண்டா இனிமே நாம் யுத்தத்துல வாரில் சேர்ந்து என்ன பிரயோஜனம் இங்கடியின் ஓட ஆரம்பிச்சுதான் அபத்தாபத்திலையும் அவன் புத்தர் அபிமன்யு கூட்டான்னு தெரியும் என் கலங்கியிருக்கிறது வெளியில் கழிச்சுது இந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்ணினான் என்றால் அஜாதசத்ருஸ்தான் வீரானி நீ அத்தனை வீரர்களையும் தேரிலிருந்து கத்தி சொன்னாராம் தர்மபுத்திரர் எல்லாரும் நெல்லுங்கள் பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் கத்தினாராம் தர்மபுத்திரம் சத்ருக்களை ஜெயிக்க போறோம் நிச்சயம் நமக்கு ஜெயம் பயத்தாதீங்க பயத்தாதீங்கன்னு கத்தினாலாம் தர்மபுத்திரன் ஆனா குழந்தை போயிட்டான்னு நினைக்கிறீங்களே அவங்க ஒதுமுட போகல அவன் லட்சக்கணக்கான வீரர்களை கொண்டுகிட்டு போயிருக்கான் என் குழந்தைங்கிறார் சத்தியன் அப்படி நினைப்பல்ல சத்தியனுக்கு அப்படி அவன் பெரிய லட்சக்கணக்கான வீரர்களை கொண்டுட்டாருன்னு குழந்தை அபிமன்யு புண்ணியலோகம் போயிட்டார் அது ஒன்றும் பாதகம் இல்லை இல்ல தன் பையன் சீனிக்கு போயிருந்தானேனா இருக்கா வருத்தப்படுறாரா வரப்போறா பெரிய பதவியும் சந்தோஷப்படுறாரு அது மாதிரி சகசிராணி மகாரதம் நூற்றுக்கணக்கான ஆயிரம் லட்சக்கணக்கான സൈന്യങ്ങളെ കൊന്ന് கோசல ദേശത്തിന്റെ അധിപതിയെ കൊന്നുപിട്ടി அபாரமான காரியம் பண்ணிவிட்டு புண்ணிய புருஷனான அபிமன்யு கிருஷ்ணார்ஜுன சமஸ்கார்ஷ்ணி சக்கரலோகம் கதோஹிவம் இந்திரலோகம் போட்டான் அர்ஜுனனுக்கு சமானமானவன் கோபாலனுக்கு சமானமானவன் எங்கு போனான் தெரியுமா எவலோகம் போகல என் குழந்தை சக்கரலோகம் துருவம் சக்கரலோகம் இந்திரலோகம் பூட்டான் குழந்தை அபிமன்யுன் கத்தினாராம் தர்மபுத்திரர் உடிச்சான் எத்தனை குதிரைகளை கொல்லான் எத்தனை யானைகளை கொல்லான் குழந்தை ஒரு குறையோட போயிருக்கான் யுத்தம் பண்ணது போராதுன்னு நினைச்சு போயிருக்கான்னு வருத்தப்பட்டாரா அவனை சோகப்படப்படாது அவன் யுத்தம் போராது யுத்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு முடிச்சான் அவனை பத்தி சொல்லப்படாது இன்னைக்கு அவன் இந்திய அஸ்வமேதாதிகள் பண்ணினவன் யுத்தத்துல போய் இறங்கி எதிராளிகளே அடிச்சவன் ஆகினால புண்ணிய கர்ம கிருதி அவன் புண்ணியமான காரியம் பண்ணின புண்ணியாத்மா நாடாம் தர்மபுத்திரன் புண்ணியத்தினால ஜெயிக்கப்பட்ட புண்ணிய புத்துக்களான மகன்களான மகர்ஷிகள்லாம் எந்த புண்ணியலோகம் போவாளோ ஸ்ரீ வைகுண்டாதிகள் அந்த லோகம் பூட்டா நீ குழந்தை வருத்தப்படாதீர்கள் தர்மபுத்தர் சைன்யங்களை எல்லாம் ஸ்தம்பனம் பண்ணி முக்கும்படியா பண்ணினாலாம் இப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் இன்றைய தினம் அபிமன்யோ இத்தனை வீரர்களமாக சேர்ந்து ஜெயிச்ச சரித்திரம் இன்றைய தினம் நாளைய தினம் யுத்தம் அபாரமான யுத்தம் அவன் மகாத்மாவான அர்ஜுனன் படிக்காத பாடுபடுத்த போறான் ஜெயத்ரசனை வதம் பண்ணி முதல்ல அவன் ஜெயத்ரசனை கொண்டு போய் எல்லாருமே நான் இந்த ஜெயத்ரசன் தான் இத்தனைக்கும் காரணம் அவன் ஜெயத்ரசனையும் வதம் பண்ணி துரோண மோட்சம் துரோணனுடைய ஜோதிஷ புண்ணியலோகம் போகும் போகும் பொழுது எல்லாரும் பார்க்க போறாள் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிய போகுது புண்ணிய புருஷர்களுக்கு எல்லாம் அப்படிப்பட்ட பெரிய மகாபாக்கியத்தை நாளைக்கு பெரும் யுத்தம் துரோண துரோண யுத்தம் துரோணருடைய மோட்சம் எல்லாரும் பாதக பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு போகணும் அதாவது ஈஸ்வருக்கு திருப்தியானது பானகம் அதை எல்லாரும் வாங்கி அந்த பிரசாதத்தை பேசி போக கட்டுகிறேன் கோபிகா ஜீவரஸ்மரணம் பார்வதி காந்தஸ்மரணம் சத்குரு அஞ்சனேஸ்வர அகம் மனுஷனாய் துவாபர யுகத்தில் அவதாரம் செய்து சர்வ வேதங்களிலும் சொல்லியிருக்கும் தர்மங்களை எல்லாம் உலகத்துக்கு நடத்தி காட்டி தர்மத்தையும் சாதுக்களையும் பக்தர்களையும் பாதுகாத்து அனுகிரகம் பண்ணின மகாபாவனமான சரித்திரம் மகாபாரதம் இந்த புண்ணிய கிரந்தத்தை வியாசர் எழுதினாள் வியாசரை பத்தி சொல்லும்போது எழுதியிருப்பதை பார்த்தா அவர் தான் என்று ரிஷிகள் தான் பிரம்மான்னு சொல்றே அவருக்கு நாலு முகம் இல்லையேன்னார் நாலு முகம் இல்லாத பிரம்மான்னார் அச்சதுர்வதனோ பிரம்மா மகாபாரதத்தை அவர் எழுதினத்தை பார்த்தா ஹரி நாராயணனே அவன் வைகுண்டத்திலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லணும்னா அப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் நாராயணனுக்கு நாலு கையாச்சே சதுர்புஜமாச்சே காணுமேன்னார் திருபாகுரபரோஹரி ரெண்டு கைகளுடன் கூடின குருநாராயணனை வர்ணார் ஹரினார் மகாபாரதத்துல பெரிய சமுத்திரத்தை கிடங்கு அமிர்தம் எடுப்பது போல் வேதசாரத்தை அவர் எழுதியிருப்பதை பார்த்தா வித்யான சர்வ வித்யானாம்னு சர்வ வித்யக்கும் ஈஸ்வரனான பரமேஸ்வரன்னு சொல்லணும் அவர் பரமசிவன் பரமசிவன்னா மூணாவது கண் வேண்டுமேனால் மூன்றாவது கண் இல்லாத பரமசிவன் நாள் அபாலலோச்சன சம்பூ பகவான் பாதராயண அப்படி போய் சொன்னால் பாதராயணன் பேரு யாசருக்கு பதிரீஷண்ட மண்டிதமான இடத்துல அவர் பிறந்ததுனால அவருக்கு பாதராயணன் என்று பேரு அப்படிப்பட்ட பெரிய மகா புண்ணிய புருஷாள் அவருடைய ஆசிரமம் பதிலிகா பதிலீலா வசித்தாள் இன்னைக்கும் சாஸ்வதமா இருக்காராம் வியாசாரிகள்லாம் அதுக்காக தான் பதிலிக்கு போட்டு வருது பதிரிகாஷ்டம் போட்டு ஒரு எழுதுனா மலை மேல ஏறி வேடிக்கை பாக்குறது இல்ல ஆசாதிகள்லாம் அங்க இருக்காள் நாரதாதிகள் எல்லாம் அங்க இருக்காள் திவ்ய ரூபத்தோடு இருக்காளா அதுக்காகத்தான் பதிரியா பதிரிகாஷ்டம் போயிட்டு வருது வசுத்தேவிடம் பெரியவாள்லாம் அங்க வயசானவாள்லாம் கூட போயிட்டு வரா ரொம்ப வசதி பண்ணி கொடுத்துட்டாள் பதிரிக்கு போறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல ரொம்ப வசதி பண்ணி விட போறோம்னு சொன்னார் ரயில்வே மந்திரி என்கிட்ட அழகேசன் ரொம்ப சீக்கிரத்துல நீ வசதி பண்ணதே நான் அழிச்சு போறேன் உங்களேன்னு சொல்லியிருக்கேன் டெல்லியில வாத்துல காந்தம் சொல்ல சொல்லி அவர் பங்களாவில அப்படி சொன்னார் ரொம்ப அங்கேயே போயிடலாமா நேரவே ஒன்னும் நடக்க எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னா ரொம்ப பத்து கோடி செலவிட்டு போறோம் அதனால மாதிரி செலவுக்கு ஏற்பாடு பண்ணிருப்போம் சொன்னார் அழகேசன் அப்படி பண்ணிவிடுவார் அது ரொம்ப சந்தேகம் இல்லை ஆனா அங்க எல்லாம் போய் நம்மள ஏதோ போனோம் அங்க வந்து அரிசி கிடைக்குமா பால் கிடைக்குமா காபி பூடி கிடைக்குமான்னு இந்த கவலையிலேயே போகாது ரொம்ப பேர் அப்படித்தான் போறான்னு நூற்றுல தொண்ணூத்தி ஒன்பதே முக்கால் அப்படித்தான் போறாள் அங்க போய் கங்கா ஜலத்தை சாப்பிட்டு அங்க போய் உபவாசாதிகள் இருந்து ரொம்ப கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணி என்ன மன்மனாபோ மத்தத்துவம் மத்தியாஜீமாம் நமஸ்குருங்கிறாள் ரொம்ப தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணும் அவன் துக்கசமனாக ஏதாவது துக்கங்கள் இருந்தா சுவாமிக்கு நிச்சயம் நமஸ்காரம் பண்ணி பாருங்க பத்து நமஸ்காரம் நமஸ்காரம் வடகலையார் பண்ணணும் பண்ண நாலு நமஸ்காரம் அல்லவா ஆச்சரியம் பார்த்து பொருள் சொல்றாத வரையிலும் ஸ்திரீகள் விடமாட்டாங்க அந்த சம்பிரதாயம் தெரிஞ்சவாள் அவ பொருள் சொல்லுவா வாய்ட்டு இல்லைன்னா பண்ணிட்டே இருப்பாள் அவளுக்கு ஏதாவது பெரியவாளுக்கு அவளுக்கு கவலைகள் ரொம்ப இருக்குது நீங்கடம்னா பேசாமலும் இருப்பாள் பொருள் சொல்லாமலே அந்தந்த யாரா பாக்கிறவங்க என்ன நினைப்பான் என்ன கல் நெஞ்சினாப்பா இருக்கு எத்தனை நமஸ்காரம் பண்றா அந்த அம்மா பேசாம இருக்காரு அவளுக்கு திரும்பி மனசுக்கு ஏதோ கவலை இருக்குது நீங்க நமஸ்காரம் பண்ணாதான் போகும்னு விடுவாள் அது மாதிரி ரொம்ப சுவாமி நமஸ்காரம் பண்ணணும் திருமாலை நமஸ்கரிக்க நமஸ்கரிக்க பிரணாமோ துக்கசமனக துக்கமே இருக்காது பாபங்கள் விலகணும்னா என்னாம கீர்த்தனம் பும்சாம் சர்வ பாப பிரணாசன் சர்வ பாபங்களும் கூடுங்கிறாள் பகவன் நாமாவன் உச்சரிக்க நாம சங்கீர்த்தனத்துக்கு அத்தனை பெருமை அதனாலதான் ஜெய ஜெயராமா கோவிந்தா கோவிந்தா அதெல்லாம் சொல்றது எப்படியாவது ஒருவன் நாம வாயில வரக்கிறேன் எப்படியாவது வந்து வேதி மாத்திரம் உள்ள போகட்டுமேன்னு அப்ப அம்மா நிர்பந்தம் மணி கொடுப்பது போலதான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏகாதசிக்கு ராமநாமா போதா அப்படியே இந்த முனிசிபாலிட்டி வண்டி அந்த குப்பை கொட்டினதுக்கு அப்புறம் வேகப்படும் பாருங்க அவன் குப்பை ஓட்ட மட்டும் நின்று இருக்கும் போட்டு விழுக்குங்க அப்படி வேகமா காரியம் அவன் குப்பை ஓட்ட மட்டும் நின்று இருக்கும் போட்டு விழுக்குங்க அப்படி வேகமா காரியம் ஏதாவது காரியத்துல இருந்தாக்கே ஒன்னையும் துவைக்க தோணாது ஏகாய்க்கியா துவாய்க்கியா எல்லாம் மறந்து போயிடும் அது எத்தனை மறந்து போனாலும் நாமாவது காதல் விழுந்தா போறோம்னே அவன் நூறு பேரா சேர்ந்து ஜெய நாமா போட்டோம்னா நாமாவில பிரியமே இல்லாத எங்கேயாவது அடுத்த திருவிழா இருக்கிறவங்க காதல் கூட போய் விழுமே உதன் இஷ்டம் இல்லை அதுவும் நாம காக்கிறதுலேயே அவனையும் காப்பாற்றிக்கணும் நம்ம ஹிந்து மதத்தினுடைய ஒரு பெரிய சத்துவம் இது எல்லாத்தையும் வச்சிருந்தா ஆச்சாரியா ஏகாதசி அன்னைக்கு பத்து பேரையா வச்சுன்னு புராணம் மரணம் பண்ணுவோம் ராமா ஜெய ராமா சொல்லுங்க ராமநாமா கூட அவன் அப்பயும் சொல்லி சொல்லி ஆனா அந்த பத்து பேரோட இன்னும் ஒரு ஊரங்க நடந்து ஒருத்தர் போய் சொல்லுவார் அதனால ஒருத்தன் புண்ணியத்தாடையவன் இப்படி பரம்பரையா அது க்ஷேமத்தை கொடுத்துடும் அப்படி வியாசாச்சாரியால் மகாபாரதம்ங்கிற புண்ணிய கிரந்தத்தை எழுதி அனுகிரகம் பண்ணினாள் அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தத்துல நல்ல உத்தமமான சரித்திரம் முன்னாடி ஈஸ்வருடைய பாசம் என்ற புண்ணிய சரித்திரம் ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்தஸ்மரணம் அபிமன்யு ஒரு கூட்டம் அது துரியோதனுக்கு ஒத்தாசை பண்ண வந்திருந்தாள் அந்த கும்பல் அந்த கூட்டத்தார் என்ன பண்ணிவிட்டாள் அர்ஜுனனை கபடமா யுத்தம் கழிச்சு விட்டாள் அர்ஜுனன் இருந்தா அபிமன்யோ கொண்டிருக்க முடியாது அர்ஜுனனுக்கு போட்டா பத்து மைல் கண்ணட யுத்தம் அந்த சமயத்துல இந்த வியூகத்துக்குள்ள குழந்தைய உள்ள போய் சொல்லி நாங்க வந்து உண்டாள் பீமன் பர்மபுத்திரன் நக்குலம் சகதேவன் எல்லாரும் நீங்க பின்னாடி அவ வரான்னு நினைச்சுக்கிட்டு குழந்தை உள்ள போயிட்டா உள்ள போனதே ஜெயசரசன் வந்து தடுத்துட்டான் அவன் உள்ள விடாம தேரால குட்டு குட்டு குட்டி தர்மபுத்திரன் மேலையும் பீமன் மேலையும் நக்குல சகதேவன் மேலையும் ஜெயசரசன்னால அவனுக்கு பண்ண முடியாது அவன் பரமேஸ்வரன் ஆராதிச்சு காட்டான் இதே எனக்கு ஒரு நாளைக்காவது மகாபாரத யுத்தத்துல நான் பாண்டவாள தகஞ்சேங்கிற பேரு பேப்பர்ல வரட்டும் அப்படி இடத்துல பேசுறோம் என்னமோ நான் பத்து நாளைக்காக ஒரு பதவியில இருந்தேன் ஆட்டம் அதுக்கப்புறம் நம்பிக்கையில தீர்மானம் வந்தா வரட்டும்னு பண்ணிவிடும் பார்த்து காரியத்தை அது மாதிரியா நினைச்சுக்கிட்டு அவன் பரமேஸ்வரன் கிட்ட அப்படி வரம் வாங்கிட்டான் இது இருந்த மட்டும் ஆளா இருந்தானேன்னு நினைச்சான் அவன் தாண்டி விட்டான் உள்ள போய் அபிமன்யு ஆண்டு அபிமன்யு எல்லாரும் கொண்டு விட்டாள் அங்கிருந்து சம்சப்தகால வதம் பண்ணிட்டு அர்ஜுனன் பேர்ல வரா சுவாமி ஓட்டிக்கிட்டு வர திவ்யாஸ்வம் ஆமா குதிரைகள்லாம் அந்த யுத்தத்துக்கு பழைக்கிற குதிரைகள் ரொம்ப அழகா போகும் எந்தெந்த சமயத்துல எப்படி போனதோ அப்படி போகும் ஆமா விரும்பின திருத்திர குதிரை கொள்ள கண்ட உடனே ஓடும் இது அப்படி இல்லை யுத்தத்துல பழகிற குதிரைகள்லாம் பேசி வாய்க்கு பேசாதே தவிர்த்து வாழ்க்கை எல்லாம் தெரியும்ல ஆமா வெயில் இந்த சர்டிபிகேட் எல்லாம் பழகட்டுக்காக வச்சிருந்தான் குதிரை இந்த மில்கி குதிரையை கொண்டு வைப்பான் கதை குதிரை எல்லாம் அது எவ்வளவு அழகா தாண்டும் தெரியுமோ தாண்டி உன் புத்தன் கீழ் விழுந்துடும் பயந்து அவன் விழுந்தால் அப்படியே நிற்கும் கை காலை அசைக்க அது அசைக்கினா அவன் கழுத்துல வயசுல வச்சுடுவோம் இருக்கும் அது அப்படி ஏதாவது கொஞ்சம் காலை அசைக்கினா ஒரு அதுக்கு மாஸ்டர் பண்றப்ப ஓங்கி அடிப்பான் செவுக்காலையில அவன் அடிச்சா அது அப்படியே கண்ணு ஜலம் குத்தும்னா அது ரொம்ப அவமானம் தாங்கள் குதிரைக்கு அதுக்கு ரொம்ப புத்தி உண்டு ரொம்ப வேகமா வருது சுவாமி ஓட்டிங்கிறாள் அர்ஜுன ரசம் வம்சத்த காலெல்லாம் மகம் பண்ணிட்டு மறந்து போறாள் போற போது சுவாமி பார்த்து சொல்றார் கோவிந்தம் கோவிந்தம் सन्नकण्ठोऽभ्यभाषता मे हृदयम् प्रस्तम् वाक् பாக்யம் சஜ்ஜதி கேசவா சுவாமி பார்த்து கேட்கிறார் ஹே கேசவாங்கிறார் கேசவாங்கிற நாமா கிளேசங்கள்லாம் பூக்குமாம் மன கவலையெல்லாம் போக்குமாம் கேசவ கிளேசநாசாயான்னா கேசவா நாராயண வச்சுக்கிறோமே அந்த நாமாவெல்லாம் எதுக்கா சொல்றதுன்னா ஏதாவது மன கிளேசம் இருக்கும் பிரத்யாட்ட சொல்லிக்க முடியாது அதுக்கெல்லாம் இந்த கேசவா நாராயணா பகவன் நாமாவை சொன்னாலே அந்த கிளேசங்கள்லாம் போடுவார் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாள் ஏதாவது மனக்கவலை போகும் பகவன் நாமா சொல்லுவோம்னா சொல்லிவிட்டேனேங்கிறாள் எப்ப சொன்னாலும் தெரியலே கேசவான் கூப்பிட்டான் அர்ஜுனன் பகவானே நீ போயிட்டே இருக்கவும் சுவாமி காட்டானா கச்சன்னேவது கோவிந்தம் கண்ணோபியபாஷா நெஞ்சடைக்கிறதாம் கண்ணுல ஜலம் வருதாம் அர்ஜுனனுக்கு வாக்கியம் சஜ்ஜதி கேசவா என்னமோ என் ஹிருதயம் நான் அர்ஜுனன் அபிமன்யு வதமானது அவருக்கு தெரியாது அபிமன்யு இவர்கள்லாம் அபிமன்யு அர்ஜுனுடைய பிள்ளை அர்ஜுனனுக்கு சுபத்திர இடத்துல பிறந்த பிள்ளை அவர் மகாவீரன் அபிமன்யு இவர்கள்லாம் கொண்டது தெரியாது அவர் எங்கேயோ பத்து இருபது மைல் கண்ணில் இருந்திருக்கார் அப்ப சுவாமியை பார்த்து தன்னுடைய கூடாரத்தில் போகும்போது கேட்கிறான் வாக்கியம் சஜதி கேசவா வாக்கிலிருந்து சொல்ல எழும்ப மாட்டேங்கிறதே ஹிருதயம் நமோ பயமா இருக்கே என்னமோ தேர்ல உட்காந்துருக்கேன்னு நினைப்பேன் நீங்கள் நான் இப்ப தேர்ல உட்கார்ந்து இருக்கல்லே சந்தனேனாவதிஷ்டாமி சரீரமானது அப்படி படபடன்னு வருது ராத்திரை ஸ்ரீராமி சாச்சுதா பகவான் சுவாமி கபட்டமா சொல்றார் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதே எங்க பிராதாக்களுக்கு எல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லைங்களா யக்கம் சிவம் சகபிராஜபாண்டவத்தன் உங்க தத்ரானிஷ்டம் பவிஷ்யதி ஏதோ கொஞ்சம் கடுதல் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுது இல்ல அவனா உன் ஹிருதயம் அப்படி வடமடக்காது உன் கண்ணு ஜலம் வராது நெஞ்சு பேச முடியாம கழுசலுக்கு போகாது ஏதோ கொஞ்சம் அனிஷ்டம் ஏற்பட்டிருக்கு கொஞ்சம் கடுதல் நினைக்கிறேன் நாளாம் சுவாமி சர்வஜன் அவனுக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் அது தெரியுறவும் தெரியட்டமே இப்ப உங்களுக்குள்ள அவனை கவலைப்படுத்துவானு என்ன சத்தியமும் பிரப்பிரியம் மற்றும் நார்கமி தியாகிய பாஷிதம் சத்தியமா சத்தியமா இருந்தா கூட அஸ்வீதி சொல்லக்கூடாது அவாது பையனுக்கு பாஸ் ஆகலன்னு தெரிஞ்சிருக்கு இவனுக்கு முன்னாடியே போய் காலேஜில் போய் கேட்டு வந்திருப்பான் அதை போய் வந்து அங்கிருந்து இருந்து இழுத்து கட்டிக்கிட்டு நான் வந்து ரகசியமா விசாரிச்சேன் போய் சொல்லுவான் அப்படி சொல்லப்படாது மறுபடியும் மார்ச் மாசம் பரீட்சைக்கு போனோம் அவனை போய் கவலைப்படுத்தப்படாது தெரியாதவன அவன் அப்புறம் பேப்பர்ல பாத்துக்கிறான் நம்பரை திருப்பி திருப்பி பத்து இருபது தடவை படிச்சுட்டு அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவன் அந்த பேப்பர் வாங்கி பாக்குற போதே தெரியும் அவனுக்கு பாஸ் ஆச்சா ஆகலையா அது இந்த பெரிய பரிசீலத்துக்கு போனவனா அந்த பேப்பர் ஒருமுறை பாப்பன் கல்யாணம் வர இருக்கும் சம்சாரம் போன வந்து காப்பாடு வந்தம்மா திருப்பி சொல்லுவோம் என்னடி அடுத்த வருஷம் போனா பொழுது பிரமாதம் அவன் அந்த பையன் நம்பர் வரல தன் நம்பர்னு சொல்ல மாட்டான் இன்னமும் பிரமாதமா கேட்க அடுத்த வருஷம் போறேன் என்ன அதனால அப்படி சொல்லுவோம் இல்லை அதை போய் அவன் சரியா கூட சொல்லப்படாது சத்தியமத்திய பிரியம் சத்தியமா இருந்தா கூட அப்பிரியமான சொல்ல போய் சொல்லாதே என்னத்துக்கு ஜீவன் நம்மால போய் கவலைப்படணும் நானா தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறான் அது அப்படி வழக்கம் அதனால சுவாமி வந்து ஏதோ கிஞ்சித்து அனிஷ்டம்ங்கிறார் சொற்ப அனிஷ்டம் உனக்கு அங்க ஏற்பட்டிருக்கு அர்ஜுனா நீ ரொம்ப கவலைப்படாதே உங்க பிராதாக்கள்லாம் சௌக்கியம்ங்கிறார் அபிஸ்வஸ்தி பவேதத்ய भ्रातृभ्यो मम मा- பிராத்திருபியோ மம மாதவ அப்ப கேட்கிறான் அர்ஜுனன் எங்க பிராத்தாக்களுக்கெல்லாம் ஒண்ணும் வந்திருக்காரு க்ஷேமமா இருப்பாளோ அண்ணா தம்பினா என்று கேட்கிறான் அர்ஜுனன் அபிஸ்வஸ்தி பவேதத்ய பிராத்திருபியோ மம மாதவ அவ ஒரு பிரதிஜை பண்ணிட்டு யுத்தத்துக்கு வந்திருக்கா அஞ்சு பேர்களும் யுத்த ஆரம்பத்துக்கு முன்னமே அவன் யுத்த ஆரம்பத்துக்கு முந்தைய ஒரு பிரதிஜை பண்ணிட்டு இருக்காள் பாண்டவாள் என்னன்னா நம்மள ஆறா ஒருத்தர் போயிட்டா பாக்கி நாலு பேர் உயிரோட இருக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் உயிரை விட்டு அத்தனை அன்பு இந்த பிரதிஜை எனக்கு பண்ணிக்கிறேன் இது சொல்லாமலே நடக்கிற காரியமாச்சே இருந்தார் அத்தனை அன்பா மகாத்தாக்களுக்குள்ள பாண்டவாள் அதனால இப்ப ஆறா ஒருத்தன் கூட்டா கூட பாக்கி பேர் நாலு பேரும் மறிச்சு போயிடும் அபிஸ்வஸ்தி என்னமோ என் மனதில் கவலையா எங்க பார்த்தாலும் நம்ம சைன்யங்கள்லாம் என்ன பார்த்து பார்த்து அழுது திருஷ்டுவாஸ்வஜனமாகுலம் நம்ம சிறந்த ஜனங்கள்லாம் சந்தோஷமா அஞ்சலி பண்ணலையே எல்லாம் அழுது இருக்கிறது ஊடாரம் கண்ணு தெரிய ஆரம்பிச்சுச்சு எனக்கு ஒரு கவலை பிரபுனால் அர்ஜுனன் என்னன்னா குழந்தை அபிமன்யு எதிர்கொண்ட அழைப்பனே இன்னைக்கு குழந்தை வரக்காலமே என்னன்னு கேட்கிறாள் இன்னும் அஞ்சு பிள்ளைகள் உண்டு குருகுடிக்கு பிறந்த பிள்ளைகள் அந்த குழந்தைகளோட கூட அங்கிருந்து தேர்ந்த ஓடி வருவலாம் அர்ஜுனனை வந்து சிரிச்சுக்குன்னு வந்து பார்ப்பலாம் தேர்ந்து ஓடி போய் கட்டிப்பலாம் கூட நான் யுத்த களத்தில் இருந்து வரும்போது நான் செஞ்ச காரியங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுன்னு வருவனே இன்னைக்கு குழந்தை வரக்காலுமே அதிகம் என்னை எதுவுமே பண்றதே ஹரியன்றான் அர்ஜுனன் இப்படி பேசிக்கிட்டே தங்களுடைய கூடாரத்துக்குள்ள போனாலாம் அர்ஜுனுடைய கூடாரத்துக்கு சுவாமி தேர ஓடிக்கிட்டு போறாள் உட்காரம்ல பெரிய டென்ட் அடிச்சிருப்பாள் இவெல்லாம் வந்து யுத்த கிளப்ப தங்குவதற்காக அதெல்லாம் ரொம்ப வசதியா இருக்கும் அதுல எல்லாம் ஒன்றும் குறவே இருக்காது பிரவிஷ்டம் சிபிரம் ஸ்வகம் தங்களுடைய கூடாரத்துக்குள்ள போனாலாம் அங்க எல்லாரும் சமுத்திரம் உத்தரம் எல்லாரும் கீழே விழுந்து அழுதுட்டாரா பாண்டவான் எல்லாம் பிரஜை இல்லாம கிடக்காளாம் தீவிர பக்கத்துல அழகா பெருமுத்தூர் உடனே என்ன பண்றான் அஞ்சுனன் அபிமன்யு இருக்காரா இருக்கானான்னு பாக்குறானா அபஷ்யம் குழந்தையை பார்க்காமல் போய் கண்ணும் கண்ணீர்வாய் அர்ஜுனன் கடூர் ரொம்ப தாபத்துடன் பேசினானாம் அர்ஜுனன் குழந்தை சுபத்ரா புத்திரன் சத்துக்களால் அடிபட்டு மறித்து போட்டாரோ யுத்த களத்தில் கச்சின்னோஹிதாட்சம் ஜாத்தம் சிம்ஹமி ஜாத்தம் சிம்ஹமிதாத்ரிதாத்ரி பெரிய மலையில கிடந்த சிங்கம் போல் இந்த குழந்தை ஒரு கால் செவந்த கண்களுடன் அற்புதமான முகத்துடன் கூட யுத்த களத்தில் அடிபட்டு கீழடக்கானோ பிராணம் போய் அழுதானாம் அர்ஜுனன் உபேந்திர சதிஷம்பேந்திர சதிஷம்யோதனே தேவேந்திரனுக்கு சமானம் வாமனமூர்த்திக்கு சமானம் அப்படிப்பட்ட குழந்தை யுத்தத்தில் கூட்டானா சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேட்டானா அர்ஜுனன் அம்மா குந்திக்கு பிரியமா அபிமன்யு குந்திக்கு பேரன் அபிமன்யு அர்ஜுனனுக்கு சுபத்ரேவனிடத்தில் பிறந்தவன் எங்க அம்மாவுக்கு பரம பிரியமாச்சே குழந்தையிடத்தில் கோவதீக்கார சூரிதாம் மாயா பிரியம் அப்படிப்பட்ட குழந்தையை யாரு கொண்டாள் என்று கேட்டாரா அர்ஜுனன் கொண்டவன் சாமான்யமா இருக்க மாட்டான் அவனுக்கு உடனே நாளைக்கே உயிர் போறவனா தான் இருக்கணும் அர்ஜுனன் சொல்றான் அவன் வெறும் பேச்சு பேய மாட்டான் அவனுக்கு பார்த்து பிள்ளை சாப்பிடுவான் வெறும் பய அவனால் ஒண்ணும் முடியாது அவன் சொல்லுவோம் நான் அவன் போய் பார்த்துட்டு தான் போறேன் நீங்க ஒன்னா பாருங்க நான் ஒரேடியா இந்த புதுக்கோட்டையை திருச்சிராப்பள்ளியை அனுப்பி விடுவேன்னு சொல்லுவேன் ஒன்றும் முடியாதவன் செய்யினா மரியாதை பண்ணுவாள் சிரிப்பாள் அர்ஜுனன் அப்படி இல்லை யுவதி காலசோதிதா காலசோதித்தன் யாரோ எமன்னாலே ஒப்பட்டிருக்கான் இந்த காரியம் பண்ணியிருக்கான் அவனை நிச்சயம் மதம் பண்ணி பண்ணான் அர்ஜுனன் மகாத்மனாக கேசவனான சமானமாம் பராக்கிரமம் வீரியம் சௌரியத்தினால் அந்த குழந்தை யாரு கொண்டு விட்டான்னு அழுதாராம் அர்ஜுனன்